செய்கின்றேன் அணியாரடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் மற்றவர்களுக்கெல்லாம் அது அணியாரடியார் இருக்கிற மாதிரி அந்த எனக்கும் தர தருவேன் அருள் தனியாக வல்லை தந்தருளி தனிப்பட்டாதன் பாடாய அருமையான திருவடி அது எது போல இருக்கும்னாரு தளிர் பொற்பாதம் இந்த மாவு மாவோ அல்லது பொதுவா எந்த மரமோ அந்த களிவிட்டு ஒரு மென்மையா இருக்கும் சின்னியா இருக்கும் அப்ப அந்த எப்படி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அந்த களிவிடாத மென்மையா இருக்கும் வன்மை இல்லாம நோட்டித்தனம் இல்லாம அது இருக்கும் அப்படிப்பட்டவன் திருவடியை கொடுத்து எனக்கு ரொம்ப கிடையாதா என்றெல்லாம் என்ன செய்கிறார் என்ன எல்லாம் பிரார்த்தனை பெற்றாதனால அவருடைய பிரார்த்தனையே என்ன பெருமானும் திருவடி அடையணும் அதனால அவருடைய அந்த பிரார்த்தனை ஆலயம் செய்யறோம் இல்லையா பொற்பாதம் தாராயே தாரா அருமன்றிய தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆறான் என்றார் அடியேனும் அயரார் போல அவர்களேனும் தாரா அருள் உண்டு இன்றியே தந்தாய் என்று உன் தவறெல்லாம் ஆறா நின்றார் உன்னுடைய தவறுமை ஆரம்பிச்சீங்கன்னா இறைவனுக்கு போய் அவங்க சுற்றத்தாருண்டா கிடையாது தன்னை வந்து அடைந்தவர்கள் தமரானாங்க சுற்றத்தாருங்க மணிவாசகர் தமர்னு கேட்டா திருவடி அடைஞ்சவர்னா அவருக்கு தமர் அடைய வேண்டிய நாமெல்லாம் சுற்றத்தில் சுற்ற சொந்தம் சுற்றி வந்தா சொந்தம் ஏன் இது நாம சுற்றி வந்து சொந்தமாகணும்

அடியேனும் அயலார் போல அயர்வேனோ என்று அடியர்கள்லாம் உன் அருள் பற்றி அருள் பற்றி பயிற்சியா இருக்கிறாங்க நான் மட்டும் அயலார் போல இருப்பேனாப்பா என்னையும் அது மாதிரி குறிப்பிடாதா என்று சொல்றேன் அருளால் சிந்தனை திருத்தி அந்த சிவலோக ஆனா என் சிந்தனையை நாம் அமைச்சராக இருந்த எண்ணம் உலகில் வழிபட்ட எண்ணம் என்னை திருப்பித்தான் என்று கொண்டு வந்தேன் அதான் திருத்தல் சொன்ன ஆட்சி அப்படி கொஞ்சம் பெருக்கிக் கொண்டு வந்த என்ன ஏன் முழுமையான நாட்டுக்கு சொல்லக்கூடாதா ஏன் நடுப்பறவில்லை என்று சொல்லி போராந்தம் பேராமி வைக்க வேண்டும் பெருமானி அதனால மற்ற அடிவர்கள் போல எனக்கு எப்பொழுதும் நீங்காத இன்பத்தை கொடுத்து என்னை ஆட்கொள்ளணும் நீதான் எனக்கு பணி செய்யணும் என்கிறார் மானியர் மானியர் பங்கா வந்திருப்போர் மதுரத்தனியே வந்திப்போர் வந்திருப்பார் தானே போட்டிருக்கு மானையன் பங்கா அந்த மான் போன்ற கண்களை உடைய உமையம்மையும் உடையவனாக இருக்கணும் வந்து வந்திருப்பார் மதுரக்கணி வந்திப்பார்னு இருக்கணும் வந்திருப்பார்னு ரூணா இருக்கக்கூடாது வந்திப்பார் மனக்கினி பார்த்தீங்களா இங்க ரூணா போட்டுருக்கு நல்ல உன்னை மனைவின்றவர்களுக்கு நீ மனதில் கனியாக இருக்கிறார் நீ ரூணா தப்புங்க போட்டிருக்கு வந்திப்பார் மனக்க மன கனி ஆமா ஆமா மந்திர்பார் மதுர அருமையான சுவையான கனியா இருக்கிறாய் மனம் நெகா நானூர் தோளாச்சுரையொட்டால் பாத்தீங்களா நான் மனம் மிகா என் மனமும் அப்படிலாம் மிகாம இருக்கு நான் நெகிழ்ந்து போகாம தன்மையா இருக்குது கல் நெஞ்சமா இருக்கு அப்படி மனம் நெகாத நான் ஓர் நான் ஓர் சோழாச்சுரையொட்டால் நம்பி இட்டால் வாழ்ந்த சோழாச்சுரையினர் அது என்னது சோழாச்சுரையினர் இந்த திருக்குறள் தான் என்ன சோழா செவின்னு முடியுமே ஒரு திருக்குறள் செவியை சுவையுணரா அது அவியனும் வாழினும் என்னன்றாரு கேள்வியால் தோற்கப்படாத செவி என்னமா இருக்குமா அந்த முதல்ல கேள்வியால் தோற்கப்படாத செய்தி என்று பின்னால முடியும் முன்னடைய முடியும் செடி எப்படி இருக்கணுமோ எதனால தொலைக்கப்பட்டிருக்கணும்னு கேட்டா இந்த மாதிரி பேச்சுக்களை காதல் தொலைச்சு தொலைக்கப்பட்டு தொலைக்கப்பட்டிருக்கிற அது மாதிரி செய்ய இருக்கணும் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செய்தி எப்பா நீ வந்து ஊர் செய்தி மற்ற செய்தியெல்லாம் வந்து நீ கேட்டிருந்ததுனால உன் செவி வந்து நல்ல செவின்னு சொல்ல மாட்டேன் நீ செவிடுதான் அது என்ன சார் அப்படின்னாரு நல்ல ஞானமாக இருக்கிற செய்திகளை இந்த ஆன்மா கரையேறுவதற்குரிய செய்திகளை நீ நடந்தா போய் கேட்பியா அந்த சொற்பொழிவுலாம் கேட்பியான்னாரு நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன் பொடா செவிட்டு பேல அப்போ கேட்பி இல்ல சார் என் காது நல்லா கேட்கணும் நீ உலக செய்தியை கேட்டு என்ன பிரயோஜனம் கேட்பினும் உன் செவி கேட்குதுதான் ஆனா கேளாத்த ஏன் பட்டியல நீ செவிடு நீ செவிடன்னு போட்டு ஏன் இந்த மாதிரி கேள்வியால் தோற்கப்படாத இந்த உயிருக்கு கரையேறுவதற்குரிய செய்தியை இந்த காது வரைக்கும் வாங்கலன்னா அது செவிட்டு செவிந்தான் அதுல தோற்கப்படாதுன்னு அதுல அதான் பனிமேல எழுதினாரு இப்ப இந்த கேள்வி அனுப்ப நம்ம சொல்றோம் இந்த அந்த நல்ல செய்தி இருக்கு இது போய் போய் போய் போய் உடையதில்லை அது என்னன்னா நல்ல தொலைய பெருக்கி பெருக்கி பெருக்கி பெருக்கி வைக்குதான் <laughs> அப்போ இந்த மாதிரி செய்தியினால அந்த தொலைக்கப்பட்ட செவிதான் செவியினர் <coughs> உடனே ஒரு பையன் நாட்டிருக்கேன் ஐயா நாங்கெல்லாம் சின்ன பையன் தான் எங்க காதலையும் தான் தொலை இருக்கு நீங்க இனிமே இதுலதான் கிடைக்கணும் பரிமையாளன் பழைய துளை துளை என்பதாம் பாருங்க இது பழைய துளை இருக்கிறது உனக்கு தான் இருக்குதா மாட்டு கூட தான் இருக்குது பன்னி கூட தான் இருக்குது இருக்கு அதனால பழைய துளை துளையந்தன் பெருமையான இருக்கிறான் ஏன் தான் ஏற்கனவே தொலை இருக்கேன்னு பழைய துளை துளை என்றான் அப்ப இது மாதிரி விளையாடுவாங்க இல்ல அதனால அந்த செடி பாத்தீங்களா அந்த கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செடின்னு பண்ணாரு அது அதுதான் இங்க பாருங்க எந்த பாட்டு தோளார் சுரை ஒற்றால் அப்படின்னாரு அப்ப தோற்கப்படாத சுரை என்ன அது போல இந்த இது இருக்குல்ல இந்த காலத்துல நம்ம நீங்க நீங்க முடியாதவங்க நீங்க சொன்ன என்ன பண்ணு கேட்டா சொர குடுக்கை மேல கட்டுவாங்க இங்க உண்டா இருக்குது ஏன்னா அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தூக்கி மேலேயே நிறுத்திடும் நீங்க சொர குடுக்கை மேல கட்டிட்டு இதுனா கொலை வந்து எல்லாம் நல்லா கையில நம்ம நீஞ்சரம் தெரியுது நீங்க தெரியாத காலத்துல முத முத அவர் பையனை இந்த மாதிரி பத்து வயசு பையன் அல்லவா அது அவன் கீழே போயிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணா சொர கொடுக்க ஒண்ணு மேல கட்டுவாங்க கட்டணும்னா நீங்க வந்து அவன் கீழே போக முடியாது ஆனா பயப்படணும்னு செஞ்ச சின்ன பிள்ளைல பரவாயில்ல எல்லாம் கீழே போடாது நானும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் நல்லா அப்படி இப்படி இப்படி கையெல்லாம் ஆட்டும் போது மெதுவாக கையை எடுத்துருவான் எடுத்தாலும் அப்படியே இருக்கும் அப்புறம் பிறந்தாலும் ஆர்மையாக நீஞ்சி நீஞ்சி விடும் இங்க சொர கொடுக்க அப்படின்னு கட்டுறது இல்லையா இப்ப சொர கொடுக்கவே தெரியும் அதில் வச்சு அவ்வளவு வச்சுக்கலாம் எல்லாம் சொன்னாப்புல அதனால இப்ப தண்ணின்னு ஒண்ணு இருந்தல்ல நீச்சல்னு தெரியப்போ இனிமே நீச்சல்னு சொன்னாலே அது என்ன நீச்சல் நீச்சலுங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வருகிற சமுதாயம் வருகிற சமுதாயம் அவ்வளவுதான் இருக்கு ஆமா இன்னைக்கு கூட பேப்பர்ல ஒண்ணும் தர்றதா இல்லை ஏன்னா எங்களுக்கு தண்ணி பத்தல அங்கே அங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்களாம் சரிங்களா இங்கே பவ ஒரு நாடுன்னா எந்த ஒன்றுக்கும் அடுத்த நாட்டை எதிர்பார்க்க கூடாது அதுதான் நாடு நாடை வளர்ந்துற நாடு நாடல்ல எந்த ஒண்ணுக்கு நீ அடுத்த நாட்டை எதிர்பார்த்தீங்கன்னா அது நாடே அல்ல குட்டிச்சோடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கீமூல சொல்லி வைக்கான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ அந்த பவானியே நல்ல அருமையாக அறிஞர்லாம் தென் தென்மணில வருது அங்கே நம்ம இதில் தொடங்கி கேரளாவில் போய் மீண்டும் நமக்கு வருது அந்த நம்ம நம்ம இதுல தொடங்குறது நம்ம தான் பவானியாரு கேரளா தோளா சுரையுத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயி அது மாதிரி தோற்கப்படாத செவிங்கிறாரு அது மாதிரி தோற்கப்படாத சுரைன்னு சொல்றேன் அதெல்லாம் சொல்லி அது போல நல்ல செய்திகளை இங்க உள்ளத்துல தோற்கப்படாத அந்த உள்ளம் அதான் சொல்றது நல்ல செய்திகளே இல்லாது இருக்குது இப்படி இருந்தால் இத்தால் வாழ்ந்தாயே அதனால எந்தெந்த செய்தி எல்லாம் அந்த நெஞ்சில போகணுமா அது புகாமே எதெல்லாம் போகக்கூடாதோ அது புகுந்திருக்குது என்ன பண்றது என்ன பயன் இதுல அப்படிப்பட்ட தோலா சுரையுத்தால் நம்பி இந்தால் இத்தா இந்த இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கமே தேவையில்லாதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவை விட்டுட்டு இருக்குமே வாழ்ந்தாயே உடனே ஊனே புகுந்த உண உனை உணர்ந்த உருகி பெருகும் உள்ளத்தை கோணே அருளும் காலந்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே பெருமானி இந்த ஊன் புகுந்த நீ இனி எங்க இருக்கிற ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து தந்திருக்கிறது நீ உள்ளத்துல இருக்கிற அப்படி ஊனே புகுந்த உனை என்ன பண்ணணும் உணர்ந்து உருகி பெருகும் உள்ளத்தை கோணி அருளும் காலம்தான் கொடி ஏற்கென்று கோடு என்றோ கூடுவதே உன்னை நீ எங்க மனசுல வச்சிருக்கிற ஆனா நான் நினைக்கல எனவே உன்னை வைத்த நீ என்னை நினைக்குமாறும் செய்து என்னை ஆட்கொள்ளக்கூடாதா நினைக்காம இப்படி செஞ்ச நான் தான் பொறுப்பு இல்லையப்பா என்றெல்லாம் கூறுகிறார் பாவம் கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வடியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ உன்னுடைய அடியாரெல்லாம் கைலாயத்தில் எப்படி இருக்காங்க சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் பார்த்திருக்க இப்படி இருக்கிறாங்க அவங்க கைலாயத்தில் உன்னை அடைந்த அடிவள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு உள்ளத்தில் இருக்கிறாங்க அதனால கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் வணங்குவார் சிரிப்பார் கழிப்பார் முன்னே சொல்லியிருக்கிறேன் இந்த சிரித்தலுக்கும் கழித்தலுக்கும் வேற்று உண்டு பொதுவாக இலக்கியத்தில் கழித்தல்னாலும் சிரித்தல் சிரித்தல்னாலும் கழித்தல்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப உண்மையாக பார்த்தோம்னா சிரித்தல் வாய் விட்டு சிரித்தல் பல்லு பல்லு காட்டி சிரிப்பது கழித்தல் மனசுக்குள்ள கழிப்பது அதான் தங்கள் கடிதம் கண்டு கழித்தேன்னு எழுதணும் தங்கள் கடிதம் கண்டு சிரித்தேங்க விட கழித்து கலந்ததோர் காதல் கசிவு திருவள்ளுவர் திருவள்ளுவர் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு உள்ள கழித்தல் உள்ளத்தில வருவதுதான் கழிப்பு போன போக்குல திருவள்ளுவர் திருவள்ளுவர் சரி பாருங்க இப்படி சிரிப்பார் கழிப்பாராய் இப்படி எல்லாம் உன் அடிவர்கள் அந்த உன்னுடைய கைலாயத்திலே உன்னோடு இருந்து செய்கிறார்கள் நான் என்ன செய்யறேன் வாடி வாடி வழியற்றேன் உன்னை பிரிந்திருப்பதனால மிகுந்த வருத்தமுற்று எனக்கு ஒரு வழி தெரியாம வேற இருக்கேன்ப்பா வழியற்றேன் எனக்கு வழி தெரியல பற்றல் மரம் போல் நிற்பேனும் சிவ சிவ மரம் போல் என்னென்ன பத்தி போன மரம் தலைகளை தண்ணி இல்லை கவடெல்லாம் வேற அப்படியே கண்ணங்கரையு கரியினாச்சு அந்த மரத்தை ஏதாவது எவனா நினைப்பானா ஏ ஒரு வெட்டி வெட்டி அடுப்புல வீடாக ஏன்டா இது ஏ என்ன நினைக்குது அப்படின்னு அப்ப வற்றல் மரத்துக்கு இருக்க அதே வேற மரமா இருந்தா திருவள்ளுவர் பயன் மரம் உள்ளூர் படுத்தற்றால் செல்வம் ஆண்கள் நல்ல பயனுடைய மரம் எட்டி மரம் இருந்து படுத்து பிரயோஜனம் இல்லை நல்ல மரம் நல்ல மாங்கன்னு இந்த ஊர் நடுவில் பழுத்து இருக்குது யாருக்கு சொந்தம் இல்லை ஆனா பழம் ஒவ்வொன்றும் இவ்வளவு பெருசு இருக்கும் நீங்க பிஞ்சு காயா தின்னாலும் நல்லா இருக்கும் பச்சை காயா தின்னாலும் நல்லா இருக்கும் பழுத்து தின்னாலும் நல்லா இருக்கும் புளிப்புன்னு இருக்காது அந்த மாதிரி இருக்கிறது தான் பயன் மரம் உள்ளூர் படுத்தா அது போல அந்த வற்றல் மரம் என்ன வட்டல் மரத்தையும் சொல்லியிருக்காரு ஒரு குரல்ல இங்க பிள்ளைகள் அது வட்டல் மரம் ஒரு திருக்குறள் இருக்குது பண்பார்க்கன் வட்டல் மரம் தளித்து அன்பகத்து என்ன பண்ற வேணாம் வேணாம் விடுங்க நீ நீயார் நீர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று திருவள்ளுவர் வற்றல் மரம் சொன்னார் திருவள்ளுவர் சொல்லாதே இல்லை இந்த அன்பு இல்லாத உயிர் இந்த உலகத்துல வாடுதுன்னு சொன்னா யாரையும் கடுப்படிக்கிறது வெறுப்பா பேசுறது அந்த மாதிரி ஒரு உயிர் இந்த உடம்புல இருந்ததுன்னு சொன்னா இது எது போல என்னது கடுமையான பாலை நிலத்தில் ஒரு வற்றல் மரம் ரெண்டு தளிர் ஊட்டுது மழை பெஞ்சது ரெண்டு தளி விட்ட மாதிரி அப்ப தளிர் என்ன தெரியுது ரெண்டு நாளைக்கு இருக்கும் ஏன்னா அது பாலைவனத்தில் இருக்கிற மரம் ரெண்டு மழை பெஞ்சது அதனால இப்படி தறிவிட்டது நாலு நாளாண்டு என்ன பண்ணும் தள்ளி அப்படியே காஞ்சி போடும் அது போல இவன் அன்பே உள்ளத்தில் இல்லாத ஒரு ஒருவன் இந்த உலகத்துல நம்மோட பழகணும்னா அவன் பாலை நிலத்தில் இருக்கிற வற்றல் மரம் போல் ஆவான் ஒருத்தருக்கும் ஏன்னா வற்றல் மரம் நம்ம கிராமத்தில் இருந்தேன்னா வெட்டி போட்டு ரெண்டு நாளைக்கு விறகாவது அடிக்கலாம் சகாரா பாலைவனத்தில் இருந்ததுன்னா எவன் வெட்ட போவான் எவன் வெட்ட போவான் அப்பெல்லாம் ஸ்டவ் கிடையாது இப்ப இந்த ஓமையெல்லாம் இனிமே தெரியாது ஏன்னா மரங்களை பற்றல் மரம் போல் நிற்பேனும் ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உன் உள்ளுருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே எனக்கு என்ன செய்யணும் நான் பாடி பாடி இருக்கிற என்னை நீக்கி என்னுடைய உள்ளத்தை உருக்கி உள்ளத்திலே மிக நீ பெருகி நான் ஆடி ஆடி ஆனந்தமாக முடியாது எனக்கு அருள்பாலிக்கணும்பா என்று சொல்லி அந்த பிரிவாற்றாமையினாலே இவ்வளவு தூரம் அப்படியே வந்து பாடுகிறது தான் பிரார்த்தனை பத்து அப்ப என்ன பிரார்த்தனை பிரிந்த எண்ணெய் உன் திருவடியில் மீண்டும் கூட்ட வேண்டும் அதான் அதான் பிரார்த்தனை